ரிபுகீதை பத்தாவது அத்தியாயம் சர்வமும் ஆத்மரூபம் என்று உரைக்கும் அத்தியாயம் அரிதாகி சாரமான ஆத்மாவின் மகிமையினை அறைய கேளாய் ஜடமலதாய் சத்திய சித் சுகமாயொன்றாய் சாந்தமதாம் ஆத்மாவே உளதாமிங்கும் தடமருவும் அவ்வாத்மா தானேயாகும் தன் வடிவாமாத்மாவு கயலே இல்லை கடபடமே முதலியவாய் நானாவாக காண்கின்ற இவையெல்லாம் ஆத்மரூபம் அகில பரிபூரணமாம் ஆத்மரூபம் கப்பாலாம் ஆத்மரூபம் மதன் ஸ்வரூபமதாம் ஆத்மரூபம் சகலத்தின் பரமாகும் ஆத்மரூபம் மிகவும் உபசாந்தமதாம் ஆத்மரூபம் மெய்யுணர்வானந்தமதாம் ஆத்மரூபம் நிகரிலதாமாத்மாவு கயலே இல்லை நிகிலமுமே நித்தியமும் ஆத்மரூபம் சகலர்க்கும் பிரியமதாம் ஆத்மரூபம் சாஸ்வத ஸ்வரூபமதாம் ஆத்மரூபம் மகிழ்வுக்கோர் இடமாகும் ஆத்மரூபம் மகத்துக்கும் மகத்தாகும் ஆத்மரூபம் இகழுமரு விகாரமில்லாத ஆத்மரூபம் இருளற்ற நிர்மலமாம் ஆத்மரூபம் ஆத்மாவு கையலே இல்லை சொற்பொருளாம் சகலமுமே ஆத்மரூபம் ஜீவபரபேதமில்லாதாத்மரூபம் சித்த முதல் எவையுமில்லாதாத்மரூபம் மேவும் ஆத்மரூபம் மிகு பரமாத்வைதமதாமாத்மரூபம் ஓவலிலா சின்மயமாம் ஆத்மரூபம் ஓர் வடிவாயுள்ளது வாமாத்மரூபம் பாவனமாமாத்மாவுக்கயலே இல்லை பார்க்கின்ற பார்வையெல்லாம் ஆத்மரூபம் அத்வைத்தம் துவைத்தமுமாம் ஆத்மரூபம் அவ்விதமாம் சொல்லவும் இல்லாதாத்மரூபம் உத்தமமாம் பெத்தமுமாம் ஆத்மரூபம் மொத்தமுதற் சொல்லவும் இல்லாதாத்மரூபம் அஸ்திரமே அகிலமில்லாதாத்மரூபம் அகண்ட பரிபூரணமாம் ஆத்மரூபம் சத்தியமாமாத்மாவு கையிலே இல்லை சந்ததமும் சகலமுமே ஆத்மரூபம் சங்கல்பம் சற்றுமில்லாதாத்மரூபம் சதானந்த ஸ்வரூபமதாமாத்மரூபம் தங்குற்ற பந்தமில்லாதாத்மரூபம் தயங்குபர தேவதையாமாத்மரூபம் அங்குற்ற மலமிலதாமாத்மரூபம் மாறுபடா நிஷ்களமாமாத்மரூபம் பொங்குற்ற ஆத்மாவுக்கையலே இல்லை போக்கிய போகங்களெல்லாம் ஆத்மரூபம் ஜாதமுரா சனாதனமாமாத்மரூபம் சத்திய சித் சுககனமாமாத்மரூபம் ஈதனவே எண்ண ஒணாதாத்மரூபம் எப்போதும் இறப்பிலதாமாத்மரூபம் பேதமில்லாத கிளமுமாமாத்மரூபம் பிரம்மாணாதீதமதாம் ஆத்மரூபம் ஆதியிலா ஆத்மாவுக்கயலே இல்லை அயலனவே காண்பதெல்லாம் ஆத்மரூபம் துரியமதாம் தெளிவாகும் ஆத்மரூபம் துவைத்தத்தின் கரியாகும் ஆத்மரூபம் அரிய பரபிரம்மதாம் ஆத்மரூபம் அபரோக்ஷ அறிவுருவாம் ஆத்மரூபம் மருவும் அசத்தணுவும் இல்லாதாத்மரூபம் மற்ற நியம் எவையும் இல்லாதாத்மரூபம் பிரம்மமதாமாத்மாவுக் கயலே இல்லை பிரிவனவே காண்பவெலாம் ஆத்மரூபம் சாதனமோ நான்குமில்லாத ஆத்மரூபம் சாத்தியமாம் வித்யில்லாத ஆத்மரூபம் ஏதமுறும் அவித்யில்லாத ஆத்மரூபம் இதன் செய்கை எவையுமில்லாத ஆத்மரூபம் மாதவனே மிக தூய்தாம் ஆத்மரூபம் மானாவமானமில்லாத ஆத்மரூபம் போதகன ஆத்மாவு கையிலே இல்லை புலமுறவே காண்பவெல்லாம் ஆத்மரூபம் அன்னமய கோஷமில்லாதாத்மரூபம் அமர் பிராண கோஷமில்லாதாத்மரூபம் மின்னு மனோ கோஷமில்லாதாத்மரூபம் விஜான கோஷமில்லாதாத்மரூபம் துன்னு சுக கோஷமில்லாதாத்மரூபம் தொடர் பஞ்ச பின்னமுறா ஆத்மாவுக் கயலே இல்லை பிரிவெனவே காண்பவெலாம் ஆத்ம ரூபம் தூல முதல் உடல் மூன்றும் இலதாம் ஆத்மா துவைதமுணர் அவஸ்தைகளும் இலதாம் ஆத்மா மூலமதாம் அஜானம் இலதாம் ஆத்மா முக்தி தரும் விஜானம் இலதாம் ஆத்மா நாலு மகா வாக்கியமும் இலதாம் ஆத்மா நவிலாறு சமாதிகளும் இலதாம் ஆத்மா ஞாலமிலா ஆத்மாவுக்கயலே இல்லை ஞாத்துரு ஞானாதியலாம் ஆத்மரூபம் ஓங்கார முதலவையும் இலதாம் ஆத்மா ஒழிவற்ற உணர்வுருவாய் ஒளிரும் ஆத்மா ஆங்காரம் முதலவையும் இலதாம் ஆத்மா ஆனந்த பூரணமாய் அமரும் ஆத்மா நீங்காத சன்மாத்திரமாகும் ஆத்மா நிச்சலமாய் நிலை பெற்று நிற்கும் ஆத்மா பாங்கான ஆத்மாவுக்கயலே இல்லை பலவிதமாய் பார்ப்பவெல்லாம் ஆத்ம ரூபம் மூன்று வித காலத்தும் உள்ளதாம் ஆத்மா முதல் நடுவு முடிவுமில்லாதிருக்கும் ஆத்மா தோன்றும் ஒரு விகல்பமுமே இல்லதாம் ஆத்மா துகளற்ற சின்மாத்திரமாகும் ஆத்மா ஒன்றும் ஒரு திரிபுடியும் இல்லதாம் ஆத்மா ஒன்றும் இலா ஓர் வடிவாயுளதாம் ஆத்மா சான்றவனே கையலே இல்லை சகலமுமே சந்ததவும் ஆத்மரூபம் துவைதமோட துவைதவுமே இலதாம் ஆத்மா துரியத்தும் அதீதமதாய் இருக்கும் ஆத்மா நவையில் சுயஞ்சோதியதாய் நிகழும் ஆத்மா நமது நிஜ சுவாவமதாய் நண்ணும் ஆத்மா இவை அவை மற்றவைகளுமே இலதாம் ஆத்மா ஏக பரிபூரணமாயிருக்கும் ஆத்மா தவிர்தலுரா ஆத்மாவு கயலே இல்லை தனித்தனியாய் காண்பவெல்லாம் ஆத்மரூபம் பானமுமற்ற பானமுமே இலதாம் ஆத்மா பரமஜிதாகாசமதாய் இருக்கும் ஆத்மா மானமெனும் மனவாக்கு கெட்டாதாத்மா மகத்தான ஆனந்த கனமாமாத்மா ஊனமர எப்பொருளும் ஆகும் ஆத்மா உண்மையிலில் ஓர் பொருளும் ஆகாதாத்மா ஞானகன ஆத்மாவுக்கயலே இல்லை ஞானமுயிர் பரமேவையும் ஆத்மரூபம் நிதாக நினதாத்மாவுக்கயலில்லாத நேர்மையினால் நீ என்றும் நின் ஆத்மாவை உதாரமுற பாவித்து அனுபவித்து உன்னிடையே உன் ஆத்மானந்தம் தன்னை சதா மருவி புஜித்து மிக சாந்தனாகி சந்தோஷ வாரிதியின் மிகவும் மூழ்கே எதாகினுமோர்த்துயருமில்லா எக்காலத்தும் இன்பகன வடிவாக இருப்பாய் மைந்தா அகண்ட சுக ஆத்மாவை அறிய வேண்டி அடைவாக ஸ்ரவணம் ஒன் செய்ய வேண்டும் அகண்ட சுக ஆத்மாவை அறிய வேண்டி அனுதினமும் திருடமனனம் செய்ய வேண்டும் அகண்ட சுக ஆத்மாவை அறிய வேண்டி அனவரதம் திட தியானம் செய்ய வேண்டும் அகண்ட சுக ஆத்மாவை அறிய வேண்டி அகம் பிரம்மம் என்ற நிசம் பழக வேண்டும் அகண்ட சுக ஆத்மாவை உரைக்க வேண்டும் அகண்ட சுக ஆத்மாவை உணர்த்த வேண்டும் அகண்ட சுக ஆத்மாவை நினைக்க வேண்டும் அகண்ட சுக ஆத்மாவை ஸ்துதிக்க வேண்டும் அகண்ட சுக ஆத்மாவில் ரமிக்க வேண்டும் அகண்ட சுக ஆத்மாவில் சுகிக்க வேண்டும் அகண்ட சுக ஆத்மாவில் கலக்க வேண்டும் அகண்ட சுக ஆத்மாவாயிருக்க வேண்டும் அகண்ட சுக ஆத்மாவே யாவருக்கும் அனவரதம் பிரியமதாயிருப்பதாலவ் அகண்ட சுக ஆத்மாவை ஞானாபியாச அர்ச்சனையால் அர்ச்சிக்க வேண்டும் என்றும் அகண்ட சுக ஆத்மாவை எவ்விதத்தும் அகமெனவே அபரோக்ஷமாயறிந்தோ அகண்டபர ஆத்மாவாயிருப்பதான அமல சுக மோட்சத்தை அடைய வேண்டும் ஆதலினால் அகண்ட சுக ஆத்ம ரூபம் அகமென்றும் அவ்வகமே அனைத்துமென்றும் பேதமில்லா கண்டாத்ம போதம் தன்னை பெற்றவனாய் பவதுக்கம் யாவும் தீந்து போதகன ஆனந்த ஆத்மாவாக பூரணமாய் எப்போதும் பொருந்தி நிற்பாய் மாதவனே ஆத்மாவே அனைத்துமன்றி மற்றனவும் ஆத்மாவு கையலே இல்லை ஆத்மாவே முக்குணமா பிரகிருதியாகும் ஆத்மாவே அதன் செய்கை அனைத்துமாகும் ஆத்மாவே அகங்காரம் புத்தியாகும் ஆத்மாவே மனதாகும் சித்தமாகும் ஆத்மாவே உயிராகும் பொறிகளாகும் ஆத்மாவே உடலாகும் புலன்களாகும் ஆத்மாவே மற்றுமுளதெவையும் ஆகும் கயலோ யோர் அணுவும் அயலாய் ஓர் அணுவும் இல்லை ஆத்மாவே புவியாகும் கந்தமாகும் ஆத்மாவே அப்பாகும் விரதமாகும் ஆத்மாவே ஒளியாகும் உருவமாகும் ஆத்மாவே மறுத்தாகும் ஸ்பர்ஷமாகும் ஆத்மாவே வானாகும் ஒலியும் ஆகும் ஆத்மாவே பூதங்கள் அனைத்துமாகும் ஆத்மாவே புவனங்கள் அனைத்துமாகும் ஆத்மாவு கயலாயோரணுவும் இல்லை ஆத்மாவே விஸ்வனுமானனவும் ஆகும் ஆத்மாவே தைஜசனா கனவும் ஆகும் ஆத்மாவே பிராஜ்யனுமாம் துயிலும் ஆகும் ஆத்மாவே துரியனுமாம் துரியமாகும் ஆத்மாவே விராட்டு முதல் சமஷ்டியாகும் ஆத்மாவே விஸ்வமுதல் வியஷ்டியாகும் ஆத்மாவே அறிவுற்றதனைத்துமாகும் ஆத்மாவுக்கயலாயோரணுவும் இல்லை ஆத்மாவே மந்திர தந்திரங்களாகும் ஆத்மாவே ஜபங்களுடன் தபங்களாகும் ஆத்மாவே அனந்தவித கர்மமாகும் ஆத்மாவே சுகதுக்கம் அனைத்துமாகும் ஆத்மாவே உலகிலுள்ள ஜனங்களாகும் ஆத்மாவே உணர்வுற்ற பொருட்களாகும் ஆத்மாவே காரண காரியங்களாகும் ஆத்மாவுக்கு அனுபவம் இல்லை ஆத்மாவே அயன் முதலை மூர்த்தியாகும் ஆத்மாவே அர்க்கன் முதல் தேவராகும் ஆத்மாவே தியானமுடன் யோகமாகும் ஆத்மாவே அதன் பயனாம் அனைத்துமாகும் ஆத்மாவே விவகாரத்வைத்தமாகும் ஆத்மாவே பரமார்த்தாத்வைத்தம் ஆகும் ஆத்மாவே அகண்டைக்கஸ்வரூபமாகும் ஆத்மாவுக்கயலாயோரணுவும் இல்லை பூதங்கள் சகலமுமே ஆத்மரூபம் புவனங்கள் சகலமுமே ஆத்மரூபம் ஜாத்தங்கள் சகலமுமே ஆத்மரூபம் சார்நூல்கள் சகலமுமே ஆத்மரூபம் வேதங்கள் சகலமுமே ஆத்மரூபம் வேண்டும் பல சகலமுமே ஆத்மரூபம் பேதங்கள் சகலமுமே ஆத்மரூபம் பிரிவுற்ற சகலமுமே ஆத்மரூபம் ஆகங்கள் சகலமுமே ஆத்மரூபம் ஆறுயிர்கள் சகலமுமே ஆத்மரூபம் போகங்கள் சகலமுமே ஆத்மரூபம் போக்கியமாம் சகலமுமே ஆத்மரூபம் மோகங்கள் சகலமுமே ஆத்மரூபம் மூதுணர்வு சகலமுமே ஆத்மரூபம் யோகங்கள் சகலமுமே ஆத்மரூபம் யோக்யமாம் சகலமுமே ஆத்மரூபம் தாகங்கள் சகலமுமே ஆத்மரூபம் தகு கிரியை சகலமுமே ஆத்மரூபம் மூகங்கள் சகலமுமே ஆத்மரூபம் ஒரு பேரு சகலமுமே ஆத்மரூபம் போகின்ற சகலமுமே ஆத்மரூபம் பொருந்துவதாம் சகலமுமே ஆத்மரூபம் ஆகின்ற சகலமுமே ஆத்மரூபம் அறிகின்ற சகலமுமே ஆத்மரூபம் பரவுஜனம் சகலமுமே ஆத்மரூபம் பரிபாதி சகலமுமே ஆத்மரூபம் குரு சிஷ்யர் சகலமுமே ஆத்மரூபம் கூறு பொருள் சகலமுமே ஆத்மரூபம் தெரிவித்யை சகலமுமே ஆத்மரூபம் தீர்த்தங்கள் சகலமுமே ஆத்மரூபம் வருபதிகள் சகலமுமே ஆத்மரூபம் வானவர்கள் சகலமுமே ஆத்மரூபம் பனுவு திசை சகலமுமே ஆத்மரூபம் பயில் தேசம் சகலமுமே ஆத்மரூபம் அநியமகம் சகலமுமே ஆத்மரூபம் ஆங்காரம் சகலமுமே ஆத்மரூபம் மனமுதலாம் சகலமுமே ஆத்மரூபம் மால்வெகுளி சகலமுமே ஆத்மரூபம் இணைவுரலும் சகலமுமே ஆத்மரூபம் நிகழ்கின்ற சகலமுமே ஆத்மரூபம் தர்மம் முதல் செய்வவெல்லாம் ஆத்மரூபம் தைரியமாயிருப்பவெல்லாம் ஆத்மரூபம் இருமையென காண்பவெல்லாம் ஆத்மரூபம் இன்னல் செய்யும் பீத்தியெல்லாம் ஆத்மரூபம் ஒருமையென காண்பவெலாம் ஆத்மரூபம் ஓய்வு தரும் அபயமெலாம் ஆத்மரூபம் பிரிவு செய்யும் சிந்தையெல்லாம் ஆத்மரூபம் பிரிவற்ற சிந்தையெல்லாம் ஆத்மரூபம் பேதமுறும் மித்தியெல்லாம் ஆத்மரூபம் பிரிவற்ற சத்தையெல்லாம் ஆத்மரூபம் கோதரவே காண்பவெலாம் ஆத்மரூபம் குஹ்யமென காண்பவெலாம் ஆத்மரூபம் போத்தமென காண்பவெல்லாம் ஆத்மரூபம் புனிதமதாய் காண்பவெல்லாம் ஆத்மரூபம் ஞாத்ருஜானாதியெல்லாம் ஆத்மரூபம் ஞாலபர ஜீவரெல்லாம் ஆத்மரூபம் தங்காத பூரண சத்கனமாமாத்மா தளர்வற்ற ஆனந்த கனமாமாத்மா மங்காத பிரஜான கனமாமாத்மா மாறுபடா கண்டை ஆத்மா இங்காத்மாங்காத்மா எங்கும் ஆத்மா ஏக பரிபூரணமாயிருக்கும் ஆத்மா துங்காத்மா வலதையலோர் அணுவும் இல்லை துவைதமன காண்பவெலாம் பூரணாத்மா சர்வ ஆத்மா வன்றி ஜகஜீவன் முதலியவை அணுவும் இல்லை பரவு ஜக ஜீவ பரமனைத்துமென்றும் பரமாத்ம ஸ்வரூபமேயாம் ஸ்திரமதுவாம் ஸ்திரமதுவாமுறை செய்த இவ்வர்த்தத்தில் நிலையளவும் ஐயமில்லை சத்தியந்தான் உரை தரும் இவ்வர்த்தத்தை ஒரு காலேனம் உரமாக கெட்டுணர்வோம் பிரம்மமாவன் அருள் வடிவாய் உமாபதியாய் அனந்த சக்தி அமர்ந்தவனாய் சுவாதீன மாயையுற்ற பரசிவனே விசித்திர காரியமாம் இந்த பார் முதலாம் ஜகத்துக்கோர்ஹேதோ வாகும் கருதியிடிற் காரியமாம் ஜகத்தனைத்தும் காரணமாம் பரமசிவ சொரூபமென்றே ஹரியறிபோமா முனிவன் நிதாகனுக்கங்கு அகண்டாத்ம மகிமைதனை அருள் செய்தானால் பிரிவு பெற்று பிறங்கிய ஜீவரும் பேணும் பேறு கடந்தருள் ஈசனும் விரிவு பெற்று விதம்பிதமாகவே விளங்கலொற்ற விசித்திர ஜாலமும் சர்ப்பபூரண ஆத்மஸ்வரூபமே சற்றும் வேறிலை என்றிங்கு சாற்றுதல் பரம ஆனந்த தாண்டவமாடனம் பரசிவன் பரிபூரண ரூபமே பரம ஆனந்த தாண்டவ தாண்டவமாடனம் பரசிவன் பரிபூரண ரூபமே நம் பரசிவன் பரிபூரண ரூபமே பத்தாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்